தனித்தவன் இணை துணையற்றவன் அவன் பிறவும் இல்லை பறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்துதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் ரசூலே அக்ரம் நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடிகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிகள் தபா தாபிகள் நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாவின் நல்லொருள் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய மாளிகையிலே நகைப்பில் எழுத்திக்காப்படில்லா என்ற உண்ணிய நீயத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சு பயந்து தக்குவாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே இறைவன் ஹக்கு சுபகான எங்களை இந்த உலகத்திலே மரணிப்பதற்காக வேண்டி மௌத்தாவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்க்கையை தந்திருக்கிறார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் மரணத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும் ஆகப்பெரிய ஜிப்ரீல் அலை அவர்களாக இருந்தாலும் அவருக்கும் மரணம் உண்டு சின்ன கண்ணுக்கு தெரியாத சிறிய படைப்பாக இருந்தாலும் அதுக்கும் மரணம் இருக்கு அன்புக்குரிய அல்லாவுடைய நெருங்கடியார்களே எனவே ஒவ்வொருவரும் மரணத்துக்காக வேண்டி தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி உலகத்தை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான் அல்லாஹ் ஜெயலாகு இந்த உலகத்தை எமக்கு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார் சந்தர்ப்பத்தை நடுவார் சந்தர்ப்பத்தை சுற்றுலா இதனுடைய திரைப்படம் இதனுடைய இந்த சந்தர்ப்பத்துடைய பெரிய ஒரு இழப்பு எப்ப விளங்கும் என்றால் இந்த உலகத்தினுடைய கடைசி நேரம் மர்மையினுடைய ஆரம்ப நேரம் ربنا أبصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون ربي ரஹ்மானே இப்பதான் விளங்குது ஒரு நாளும் பேசுகிறத கேட்போம் கணக்கெடுக்கல கொஞ்சம் உதாசீனம் செஞ்சோம் சந்தர்ப்பத்தை வீணாக்கினோம் பாழாக்கினோம் இப்பதான் சந்தர்ப்பம் விளங்குது இந்த நேரத்துடைய பெருமை எங்களுக்கு விளங்குது அதனால கொஞ்ச நேரம் மிச்சம் வருஷ வருஷம் வாழ போறதில்லை வருஷ பேச்சுவார்த்தைக்கு யாருங்களா ஒரு ஏழுமா ஏழுமாவாப்பா ஏழா சந்தர்ப்பம் அல்லா தந்திருக்கிறார் எனவே இந்த உலகத்திலே அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே நாங்கள் வாழக்கூடிய நேரம் அல்லாவுடைய கட்டளைகள் நபியுடைய சுண்ணாக்கள் இது ரெண்டில் தான் நாங்கள் பரோமன்றத்துக்கு பின்பற்றுறதுக்கு ஏற்றவை இந்த ரெண்டு வழிக்கு அப்பால எந்த வழியை தேடினாலும் அவனுக்கு நஷ்டம் இருக்கிறது அவனுக்கு கேவலம் இருக்கிறது அவனுக்கு இழிவு இருக்கிறது அவனுக்கு நாசம் இருக்கிறது நிம்மதி கிடையாது வெற்றி கிடையாது வெற்றி என்பது அல்லாவுடைய கட்டளைகளை முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பறிவும் அல்லாவுடைய ரசூனுடைய சுண்ணாவை பின்பற்றுவதில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன் எத்தனை விஷயம் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன் அதை நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் அதை எடுத்து நீங்கள் காலம் காலமெல்லாம் அதை கடைபிடிக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு எந்த கேவலமும் வரல உங்களுக்கு எந்த அறிவு வரல எந்த சோதனையும் வரல எந்த தோல்வியும் அல்ல என்று அல்லாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து அந்த ரெண்டு என்னவா அல்லாஹ்வுடைய வேதம் மற்றது நபியுடைய சுன்னா அல்லாவுடைய நெல்லடியாரே அன்பு சொல்றது இஸ்லாத்தில ஐம்பது கடமைகள் இருக்கு இஸ்லாத்தில் எத்தனை கடமை இருக்கு அஞ்சு கடமை இருக்கு அறிஞர்கள் பூமிய இஸ்லாம் இந்த இஸ்லாமிய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டம் ஐந்து தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது شهادتي أن لا إله إلا الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت. الله يرسل تلقى عليه. إن ده حج ده عيش الدنيا அல்லாவை சாட்சி கொள்வதன் மூலமாக வணக்கத்துக்கு தகுதி உள்ள நாயன் அல்லாவை தவிர யாரும் கிடையாது அல்லாவுடைய ரகுல் நபி முகமது என்று நான் சாட்சி கூறுகிறேன் தொழுகையை நிலைநாட்டுகிறேன் ஜக்காத்து கொடுக்கிறேன் நோம்பு இருக்கிறேன் ஹஜ்ஜு செய்கிறேன் இந்த ஐந்து தூண்களை கொண்டு இஸ்லாம் அமைக்கப்பட்டது இது சின்ன பிள்ளை தொடக்கம் பெரியவங்க வர காட்டிலும் தெரியும் அன்புக்குரிய இஸ்லாமிய சவர்களே அல்லாவுடைய நெல்லையார்களே இது மாதிரி தான் ஒரு மனிதனுடைய தீ பூர்த்தியாவதற்கு ஒரு மனிதன் நான் ஒரு சம்பூர்ணமான முஸ்லீம் என்று சொல்ல வேண்டும் என்றார் ஒரு மனிதன் விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் உள்ள ஒரு மனிதன் அவனிடத்திலே எப்படி அந்த இஸ்லாத்திலே ஐந்து தூண்கள் இருக்கிறதோ அது மாதிரி நான் இப்ப சொல்லப்பட சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கணும் இந்த ஐந்து விடயங்களும் ஒரு மனிதத்தில் இருந்தால்தான் அவன் சம்பூர்ணமான ஒரு முஸ்லிமாக மூமியாக ஆக முடியும் ஒன்னாவது என்னவாப்பா அல் நம்பிக்கை அழகிதான் வழக்க வழிபாடு முகாமல கொடுக்கல் வாங்கல் குடும்ப உறவு அல்லாஹலா நல்ல பண்பு இந்த அஞ்சு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கணும் இருந்தால் தான் அவர் சம்பூர்ணமான ஒரு நீண்டாரி சொல்லுகிறாரே நோம்பு முடிக்கிறாரே ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு ஜக்காத்து கொடுக்கிறாரு ஆனா வாய்க்கு இல்லை உள்ளம் தெரியல கல்வி தெரியல நோவிக்கிறாரு உள்ளத்தை உடைக்கிறாரு டீசெண்டா பேச தெரியாது வாக்கு வந்ததெல்லாம் பார்த்து என்று கொற்றாரு இவரி பரிபூர்ணமான ஒரு மூவியாக இருக்க முடியாது அல்லாவுடைய மக்கள் தள்ளல்லாக இருக்கிறவர்கள் அது முஸ்லிம் மனிதன் முஸ்லிமோட மில்லிசாரிக்கு வயது முஸ்லிம் தான் யார் தெரியுமா அல்லாவுடைய ரசூல் கேட்கிறாங்க முஸ்லிமுக்கு டெபினேஷன் சொல்றாங்க வரைவிறக்கலாம் தொலை வச்சுட்டாரு நோம்பு முடிச்சுட்டாரு இவரை பார்த்து சொல்லல முஸ்லிம் சொல்லி அல்லாவுடைய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி முஸ்லிம் சொல்றவன் மன் சரிகள் முஸ்லிமூன வயதில் சொல்லாத செயலால எவனுக்கும் சொந்தவர்களாக என்னது கொண்ட வாயால பேச்சால கையால அல்வால இன்னொருத்தருக்கு இடத்தில் இல்லாதவராக இருக்கணும் அது அந்நியராக இருந்தால் இல்லை யாராயிருந்து அறிந்தேன் என்னால இன்னொருத்தனுக்கு நிச்சயம் இருக்கக்கூடாது கணக்கில் இவன் தான் முஸ்லீம் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா இன்றைய குத்துபாவுடைய என்னுடைய பேச்சு முகாமலா முகாமலா என்னவாப்பா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தம் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தத்தில் கொடுவோப்பிக்கிறாரே உதாசீனம் செய்கிறாரே இதுல அவர் கொடுவோப்போல் இருக்கிறார் சொன்னா இவரை ஒரு பூர்ணமான முஸ்லிமாக மோமியாக இருக்க முடியாது குர்வான்ல மிகப்பெரிய ஒரு ஆயத்தில் எனவே ஆகப்பெரிய ஆயத்தில் ஒரு பக்கத்தை பிடிச்சிருக்கு ஒரு பக்கம் உள்ளவர் ஒரு வசனம் தான் அதான் என்னது சூரத்துல் பகராவில் வரக்கூடிய கடைசி பக்கம் இருக்கக்கூடிய ஆயத்து يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه ولا يكتب بينكم كاتب بالعدل ولا يأبى كاتب أن يكتب كما علمه الله فليكتب وليملك الذي عليه الحق وليتق الله ربه ولا يبخس منه شيئا فإن كان الذي فيه أو ضعيفا أو لا يستطيع أن يمل هو بل يملل وليه بالعدل واستشهدوا شهيدين من رجالكم فإن لم يكونا رجلين فرجل وامرأتان ممن ترضون من الشهداء أن تضل إحداهما فتذكر إحداهما الأخرى ولا يأبى الشهداء إلى ما بره ولا إلا أن تكون تجارة حاضرة تديرونها بينكم فليس عليكم جناح ألا تكتبوها وأشهدوا إذا تبايعتم ولا يضار كاتب ولا شيء وإن تفعلوا فإنه فسوق بكم واتقوا الله ويعلمكم الله والله بكل شيء عليم إذا إذا سورة البقرة والعرب مريا قرآن இந்த ஆயத்தில் தான் அல்லா செல்ல ஜலாலுகு சொல்லக்கூடிய விஷயம் கொண்ட கொடுக்கல் வாங்கல பற்றி ஈமான் கொண்டவர்களே இதா தட்டாயத்தும் விஜயின் இலா அஜலின் ஒல்லத்தும் பைனத்தும் சாத்திமும் பில் ஆதில் ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே நீங்க கடன் எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டால் உங்களுக்கு கடன் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டால் அந்த கடலை சும்மா வாய்க்கு கொஞ்சமா கேட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு கடைசியில கடையில மண்ணடி போடுற வச்சு கொள்வாங்க அது சின்ன அமௌண்டா இருந்தாலும் சரி பெரிய அமௌண்டா இருந்தாலும் சரி பாப்பா அந்த இடத்துல வேண்டி சாட்சியை வைத்து ரெஜிஸ்டர் பண்ணி அமௌண்டையும் எழுதி டேட்டையும் எழுதி இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யணும் ஒரு அனுப்பு பொதுவாக சொல்றது அதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாவுடைய ரப்பருடைய சுண்ணாவை பின்பற்றுதல் தான் வெற்றி அல்லாவுடைய நெல்லடியாக அன்பு சொல்வது கடன் இருக்குதாங்க கடன் அல்லாஹ் ஜலாவும் இஸ்லாத்துல சில விஷயங்களை ஹராமாக்கி வச்சிருக்கிறான் சில விஷயங்களை ஹலாலாக்கி வச்சிருக்கிறார் சில விஷயங்களை ஹலாலாக்கி வச்சிருக்கிறார் சில விஷயங்களை ஹராமாக்கி வச்சிருக்கிறார் கடந்த விஷயத்துல ரெண்டு சட்டம் சட்டம் ரெண்டு சட்டம் எனவே ஒன்று கடன் எடுக்கோ வேணும் முபாவுடைய சட்டம் இன்னொன்று கடன் எடுக்கவே கூடாது அதான் கடன் பெரியோர் பாடம் பெரியோர் சப்ஜெக்ட் இன்றைக்கு தற்காலத்தில் நிறைய பேர் சிக்கி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சப்ஜெக்ட இருபத்தஞ்சு நிமிஷம் அரை மணி பேசி முடிச்சது ஒரு சாதாரணமான விஷயமும் இல்லை இருந்தாலும் எனக்கு முடிந்த அளவுக்கு நேரத்துக்கு தகுந்தவாறு நான் சில விடயங்களை குறிப்பாக சொல்லி முடிக்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதனை அல்லாவுடைய நிலையாகவே கடன் என்று சொல்றது அல்லாவுடைய ரொம்ப கல்லல்லாக இருக்கிறவங்க கடன் வாங்கியிருக்கிறார்கள் கடன் எடுக்க முடியும் கடன் கொடுக்க முடியும் யாருக்கு கொடுக்கலாம் எவருக்கு கொடுக்கலாம் ஆரம்பம் எல்லாரும் கேட்ட கொடுக்கலாம் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் விடுங்கி எழுந்தினார் தூங்கும் வரைக்கும் மத்திரேதான் சூழ்நிலைதான் கஞ்சாவுடலாம் போதைகளா இப்படிப்பட்டவர் நல்ல காரியம் கடமை இவர் விடாதா இவருக்கு கொடுக்கிறது ஹராம் ஒரு கஷ்டவாரி கீழடியான ஒரு மனுஷன் அமலாளி விவாதக்காரி நமக்கும் விளங்குகிற நிலைமை கடன் கேட்டுவார்கள் இவரை கொடுக்கிறது முபா நபி சல்லாஹூ அலிவு செல்லம் அவர்கள் கடன் எடுத்திருக்கிறார்கள் கடன் கொடுத்திருக்கிறார்கள் உடனே நீங்க நினைச்சு கொள்ள வேண்டாம் கடன் செல்வது சாதாரணமான ஒரு விஷயம் சிறுத்துக்கு பின்னாலே நல்லா கவனமாக இருந்த சரியான அடி சிறுக்குக்கு பின்னாலே அல்லாவுக்கு இணை வைக்கிற பாவம் இருக்குதானே அந்த பாவம் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء அல்லாவுக்கு இணைக்கிற பாவம் மன்னிக்க முடியாத பாவம் அந்த பாவத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு பாவம் ஒழிச்சு மறைச்சி துரோகம் செஞ்சு அநியாயம் செஞ்சு ஏமாற்றி இருக்கிறாரே இவர் தான் ஆகப்பெரிய பாடம் அல்லாவுடைய நல்லடியாக அன்பு சோதரே ஷஹீத் இருக்கிறாரு ஷஹீத் ஷஹீத் அல்லாவுடைய பாதையில யுத்தம் செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவரே தன்னுடைய உயிரை தீனத்தாக வேண்டி அர்ப்பணித்தவரே இவருடைய சிறப்புகள் எவ்வளோ இவருக்கு வழங்கி இருக்கிற நன்மைகள் எவ்வளோ மத்திட முடியாது ஒரு சந்தர்ப்பம் மதினாவில் மஸ்ஜித் நகரில உமர் அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க மூணு பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க மூணு குரூப் இன்னொரு கூட்டம் இல்லை இல்லை நாங்கள் அல்லாவுடைய மாதிரியை பராமரிக்கிற வெற்றி மாதிரி அதனால இந்த டேஸ்ட் ஒரு குரூப் மற்ற குரூப் இல்லை இல்லை நாங்கள் அல்லாத பாதையில போயிட்டு ஜிஹாது செய்கிறோம் அல்லாவுடைய வீட அயாத்தாக்கிறதுக்காக பாடுபடுறோம் நாங்கள் சிறப்பு உமரது எல்லா புத்தகங்கள் பார்த்தாங்க விஷயம் குழப்பம் எப்பா அப்பா நீங்க மூணு கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறவர்கள் முஃப்தி சாப் இருக்காங்க வாங்க போ முஃப்தி சாப்பிட வாங்க எந்த முஃப்தி திசை முஃப்தியா அல்லாவுடைய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தர்க்கம் என்ன நான் பள்ளிக்கு போனேன் போற நேரம் இந்த மூணு பொருட்கள் சண்டை முடிச்சு கொண்டு இருக்கிறேன் என்னென்னு கொஞ்சம் விசாரிச்சு கொண்டு பக்குவா கொடுத்துருங்கோ யாருக்கு என்ன குமரதியெல்லாம் என்னப்பா பிரச்சனை அல்லாவுடைய அந்த பிரச்சனைக்கு ஜவாபு சொல்லிக்க முடியாது முறையில முடியாத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகிறார்கள் أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام كمن آمن بالله واليوم الآخر وجاهد في سبيل الله لا يستوون عند الله آية வந்து வைக்கிறாங்க என்ன ஆயிட்டு இந்த மூணு சப்ஜெக்டில பர்பன் செஞ்சு கொண்டிருந்த அச்சை எப்படி வெற்றிமார்களே ஹாஜிகளுக்கு தனிவிக்கக்கூடிய ஹாஜிமார்களே அல்லா கேட்கிறான் இந்த பள்ளியை நிர்வகிக்கிறவங்களும் ஹாஜிமார்களுக்கு தண்ணி கொடுக்கிறவங்களும் நினைச்சிட்டாங்களா ஆகிட்டாங்களா அல்லாவுடைய பா இந்த நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா சொல்லி முடிக்க முடியாது என்ன சொல்ல வேண்டாம் இப்ப அல்லாவுடைய சொல்லுகிறாங்க எல்லா அவர் கடனாளியாக கைதாக்கப்பட்டிருந்தால் மன்னிக்கப்படும் விளங்குதா இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த ஷஹீது கடனாளியாக மரணித்திருந்தால் அவரை மன்னிக்கப்பட மாற்றி அந்த கடனை நிறைவேற்றி வைக்கும் வரைக்கும் அவர் சத்தளித்துக் கொண்டிருப்பார் காலத்தில் முனாபிக்குகள் இருந்தார்கள் عرفت منافق هذا عبد الله بن سلول இவன் தான் முனாஃபிக்கிற தலைவன் உபயோகம் அப்துல்லா சொல்லுவோம் இவன் தான் முனாஃபிக்கிற இவன் எப்படிப்பட்டவன் இவன் தான் எங்களை உயிரிழந்த மேலான கல்விலும் சந்தேகம் வர முடியாத ஆயிஷா ரவி அல்லா அல்லாஹு அவர்களுக்கு இட்டு கட்டிய படுபாடி இந்த படுபாவி சக்கரத்து நிலைமையில் இருக்கிறார் முனாதி மதினாவுக்கு வந்தால் சூரத்து முனாபிக்கில் இருக்குதான் லே ரஜாயன அந்த ஆயத்துக்கு தரப்பீங்க இவன் இவன் கேட்டா இவன் சொல்ற மதினாவுக்கு வந்த அந்த கேவலமான மனிதனை வெளியாக்குவோம் திரும்பவும் எப்படி மக்களிலிருந்து வெளிப்படுத்துகிறோமோ மதினத்திலிருந்து வெளிப்படுத்தும் என்று கேவலமான மனிதர்கள் அல்லாவுடைய சொன்னார் விஷயம் என்னென்றா இந்த முனாட்டிக்கு சக்கரத்தில் இருந்து இருக்கிற நேரம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் மௌத்தா போனா எனக்கு கபன் செய்யணும் நபியுடைய போர்வையை கொண்டு வந்து எனக்கு கபன் செய்யணும் அதுக்கு பின்னால நபி அவர்கள் அவனுக்கு தொழில் என்ன சொல்ல வந்தா ஒரு முனாபிக்கு அல்லாவுடைய ஒரு நாள் ஜனாதா கொண்டு வரப்படுத்தி அல்லாவுடைய ரசூல் கேட்கிறாங்க சகாபாக்களே இந்த ஜனாதா கடனாளியான கடன்ல சம்மந்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு சொன்ன உடனே ஆமையான அவர் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிக்கி தள்ளிக்கிறாரு அப்ப நீங்களே சொல்ல சொல்லுங்கள் ஒரு முனாபிக்கு தொழிலுக்கு அல்லாவுடைய ரசூல் ஒரு கடனாளிக்கு சொல்றதுக்கு முன்னதாக இல்லை விளங்குதா பாப்பா கடன் கடந்த பாவம் இன்னைக்கு எத்தனை பேர் கடனை வாங்கிட்டு ஏமாத்தி கொண்டு ஒழிச்சு கொண்டு வைபோ பண்ணி கொண்டு அதிகாரத்தை காட்டி அவரை நிரப்பி வாங்குற நேரம் பல்ல கட்டிக்கிட்டு வந்து வாங்குற நேரம் தலையை கட்டிக்கிட்டு வந்து வாங்க நேரம் அப்பா இருக்கிறத காட்டின எடுத்ததுக்கு போல கடனை கட்டு போல அவரோட மௌடி திறந்த காட்டுறாரு ஒன்ற ரவுடித்தனம் ஒன்ற வம்புத்தனம் ஒன்ற அயோக்கியத்தனம் இந்த உலகத்தில் மாத்திரம்தான் நீ மரணிச்சா கபூர்ல தப்ப முடியாது நீ மரணிச்சா ஹிசாபுல தப்ப முடியாது நீ மரணிச்சா சிராத்துல தப்ப முடியாது நீ மரணிச்சா மகர்ல தப்ப முடியாது நீ மரணிச்சா மீதான தப்ப முடியாது அந்த கடனை கொடுக்கும் வரைக்கும் நீ மரணித்தது அந்த கடனை கொடுக்காமல் அப்படியே உன்னுடைய அந்த உன்னுடைய சந்தையினர்கள் உன்னுடைய பிள்ளைகளும் அந்த கடனை ஒப்படைக்காமல் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீ மிகப்பெரிய ஒரு நரகவாதி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருடைய நிலையாக எனவே கடன் சம்பந்தமான விஷயம் நீண்ட விஷயம் டைம் போதாது சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் விட்டல் இருந்து தொடர்வன் என்ற அந்த உத்தரவாதத்தோடு அன்புக்குரியவர்களே உலகத்திலே அல்லாஹ் சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறார் அல்லாவுடைய கடமைகள் என்று இருக்கிறது அல்லாவுடைய கடமைகள் பொறுப்போக்கு செஞ்சுட்டா அல்லா கிட்ட தௌபா கேட்கிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் மன்னிப்பான் அடியார்களுடைய ஹுகூக்குல அடியார்களுடைய உரிமைகள்ல அடியார்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு அவர்களுடைய பல்பை ஒழித்துக் கொண்டு இப்படியான செயல்களில் ஈடுபட்டு அதை மன்னிப்பு கேட்காம அப்படியே மூத்தா போன அல்ல மன்னிக்கிறல்ல மௌசா போனா மூணாம் கட்டம் ஓதுறதுக்கும் நாற்பதாம் கட்டம் ஓதுறதுக்கும் குடும்பத்துல மசூரா பண்ணுவாங்க பாப்பா மௌசா போயிட்டாரு பாப்பாவை மூணாம் கட்டத்துக்கு நான் கிடைச்சிட்டாங்க பாப்பாவை நாற்பதாம் கட்டத்துக்கு நான் சரியா கேட்பாரு இந்த கலியாவை விட இந்த இறைச்சிய விட ஒன்ற வாப்பாக்கு மூணாம் கட்டம் கொடுக்கிறத விட ஒன்ற வாப்பாக்கு நாற்பதாம் கட்டம் கொடுக்கிறத விட ஒன்ற வாப்பாவை கடலை நிறைவேற்றதான் உனக்கு ஏற்றம் கடல்ல மோசா பண்ற போல இங்க துவா இல்லை எனவே கடல்ல பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக நீயத்தி வச்சுக் கொள்ளுங்கள் யாவா என்னை என்னை கடனாளியாக மரணிக்க வைக்கிறாரே கடனை கொடுத்துட்டாங்க கைப்பற்றி உண்மையான முறையில யாரு கடன் வாங்கி அதன் நிறைவேற்ற நோக்கத்தில் எண்ணத்தில் செய்வாரோ அல்லா ஒருவரும் அவனை வீணாக்கல கடனை கொடுக்க வச்சு தான் கொடுத்தாங்க இவருக்கு வைக்கணும் ஆப்பு இவருக்கு வைக்கணும் கொள்ளி இவரை கொண்டு ஓட்டம் காட்டணும் இவரை கொண்டு ஓட்டு கழிக்கணும் என்ற எண்ணத்தில் நீ கடன் எடுத்தா ஒன்னால ரோட்டு காட்டு எனவே அதிகமாக துவா கேளுங்க அல்லாவுடைய சுத்தங்கள் நடக்கிறாங்க கடனாளி கடனாளி கேட்க வேண்டிய துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அபு உமாமா ரவி அல்லா குத்தாரமாக மஸ்ஜிதுக்கு வந்தாங்க ஒரு துவாவுடைய நேரம் அல்லாவுடைய ரசூல் பள்ளிக்கு வந்து பார்த்தாங்க அபு உமாமா ரொம்ப சோகத்தோட கவலையோட இருக்கிற என்ன அபு உமாமா தொழுகையும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் பள்ளிக்கு வந்துருக்கீங்க என்ன விஷயம் யார் சொல்லலாம் சரியான கவலையா இருக்கு கடன் தலைக்கு மேல வேடிக்கு ரொம்ப கவலையோட பள்ளிக்கு வந்திருக்கேன் எங்களை போல உங்களை போல டாக்டா காட்டிட்டு யாபாட்டு முகல்ல எங்களுக்கு உணரப்பல ஒலிக்கல்ல மறைகள்ல அந்த சாதி பள்ளிக்கு வந்தாரு அப்படியா அபூபாமா உனக்கு ஒரு துவாவை செஞ்சா யாருக்கு செஞ்சிட்டாங்க செஞ்சிட்டாங்க அல்லாஹ் இன்னி அவுது மினல் ஹம்மி வல் والعجز والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال إلى அதிகமா ஓடுங்க உங்க கடன் எல்லாம் பறக்கும் பாடமாக்கினாரு ஓதினாரு அப்ப உமாமா ரவி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த துவாக்களை கொஞ்ச காலம் தான் ஓதினேன் என்ற கடை எங்காலும் போய் இருந்துகிறார் அத்தகையாத்திலே அத்தகையாத்து ஓடு முடிவு இருக்கிறார اللهم إني اعوذ بك من المغرب والمعصى أذنب கடன் பணக்கம் எனவே சுத்துபாக்களுக்கு நான் அடிக்கடி வருகிறோம் வெள்ளிக்கிழமையில் ஒரு மிம்பர் மேடை இது சமூகத்துடைய ஒரு மீடியா இந்த மிம்பர் மேடை ஒரு சமூகத்துடைய மீடியா இங்க நாலு விஷயங்களை சொல்லுகிறோம் இதை நாங்க வாழ்க்கையில எடுத்து நடக்கணும் ஏனோ தானோ அப்படி இல்லை ரெண்டு விஷயத்தை இந்த வாழ்க்கையில கொண்டு வந்துடணும் ஒரே கேட்டு கேட்டீங்க கலந்த ரசிக்க கொஞ்சம் அல்லாவுடைய பயத்தை கொண்டு வாங்க நான் ஒரு நாளைக்கு மன்னிக்க போறேன் நான் கண்ணை மூட போறேன் என்ன குளிப்பாட்ட போறாங்க என்ன கபல் செய்ய போறாங்க என்ன தூக்க போறாங்க என்ன பள்ளிக்குள்ள கொண்டு வர போறாங்க என்ன சொல்லிக்க போறாங்க என்ன கபூரை கொண்டு போட போறாங்க எனக்கு மேல மண்ணை போட போறாங்க நான் தன்னந்தனிய கபூரில் இருக்கணுமே அந்த கபூரில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமாக வரணுங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமே மீதான சந்திக்க போறேனே சுராத்திர நடக்க போறேனே என்ற சிந்தனையோட வாழ்க்கையை கழிந்த வாப்பான் இப்படியான சிந்தனையோட வாழ்க்கை கழிந்தா எங்களால் எந்த ஒரு தவறும் வாரல்ல எந்த ஒரு அநியாயமும் வாரல்ல ஏன் இல்லாமல் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்கள் பிள்ளைகள் எல்லாம் மன்னித்துக் கொள்வாராக எங்கள் பெற்றோர்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் மனைவி குழந்தைகள் அனைவருடைய பாவங்கள் பிள்ளைகள் எல்லாம் மன்னித்துக் கொள்வாராக கேட்டுள்ளவனை இறக்கமுள்ளவனை அன்பாளனை அல்லா மரணிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா இதாக இல்லல்லா முகமது ரசூல் சூருல்லா என்ற கடிமா ஒரு மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசிவாக்கியாகலாம் யார் யார் நான் கடன் தொலைகளை கஷ்டங்களை பிரச்சனை சிக்கிக் கொண்டு சகித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை கடன் தொலைகளையும் கஷ்டங்களை பிரச்சனை நீக்கி வைப்பாயாக வாக்கு அலமதுல்லாக